திருநாகேச்சரம் திருநாவுக்கரசு நாயனாரின் எண்பத்தி எட்டாவது திருப்பதிகம் இது திருச்சி தம்பரம் கச்சை சேரவர் போலும் கரையணி மிடற்றர் போலும் பிச்சை கொண்டுண்டர் போலும் பேரருடாளர் போலும் கச்சை சேரவர் போலும் கரையணி மிடற்றர் போலும் பிச்சை கொண்டுண்பர் போலும் பேரருளாளர் போலும் பேரருளாளர் போலும் பேரருளாளர் போலும் இச்சையால் மலர்கள் தூவி இச்சையால் மலர்கள் தூவி இரவோடு பகலும் தம்மை இச்சையால் மலர்கள் தூவி இரவோடு பகலும் தம்மை நச்சுவாக்கினியர் போலும் நாகையீச்சரவனாரே நச்சுவார்க்கினியர் போலும் நாகையீச்சரவனாரே நாகையீச்சரவனாரே நாகையீச்சரவனாரே வேடுரும் வேடராகி விஷயனோடு எய்தார் போலும் காடுரு பதியர் போலும் கடி புனல் கங்கை நங்கை சேடு எறி சடையர் போலும் தீவினை தீர்க்க வல்ல நாடறி புகழர் போலும் நாகையீச்சரவனாரே நாகையீச்சரவனாரே தீவினை தீர்க்க வல்ல நாகையீச்சரவனாரே ததன கல் துணைவில்லதாக கடியருள் செற்றார் போலும் பொன் துணை பாதர் போலும் புலியதழ் உடையர் போலும் சொல் துணை மாலை கொண்டு தொழுது எழுவார்கட்கு எல்லாம் நல் துணை ஆவர் போலும் நாகைச்சரவனாரே நாகையீச்சரவனாரே சொல் துணை மாலை கொண்டு தொழுது எழுவார்கட்கு எல்லாம் நல் துணை அவர் போலும் நாகை சரவனாரே கொம்ப நாள் பாகர் போலும் கொடி உடை விடையர் போலும் செம்பொன்னார் உருவர் போலும் திகழ் திரு நிற்றர் போலும் திகழ் திரு நிற்றர் போலும் எம்பிரான் எம்மையாளும் இறைவனே என்று தம்மை நம்புமார்க்கு அன்பர் போலும் நாகையீச்சரவனாரே எம்பிரான் எம்மையாளும் இறைவனே எம்மையாளும் இறைவனே இறைவனே தம்மை நம்புவார்க்கு அன்பர் போலும் நாகையீச்சரவனாரே நன கடகரி உரியர் போலும் கனல் மழுவாளர் போலும் படாரவு அறையர் போலும் பாரிடம் பலவும் கூடி குடங்குடை முழவம் ஆற்ப கூலிகள் பாட நாளும் நடம் நவில் அடிகள் போலும் நாகையீச்சரவனாரே நாகையீச்சரவனாரே குடம் உடை முழவம் நாற்ப கூலிகள் பாட நாளும் நடம் நவில் அடிகள் போலும் நடம் நவில் அடிகள் போலும் நாகையீச்சரவனாரே பிறையூறும் சடையர் போலும் பெண்ணொரு பாகர் போலும் பிறைவுறும் சடையர் போலும் பெண்ணொரு பாகர் போலும் பெண்ணொரு பாகர் போலும் பெண்ணொரு பாகர் போலும் மறையூரும் மொழியல் போலும் மால் மறையவன் தன்னோடும் மறையூரும் மொழியர் போலும் மால் மறையவன் தன்னோடும் முறை முறை அமரர் கூடி முறை முறை அமரர் கூடி முடிகளால் வணங்க நின்ற நரவமர் கடலர் போலும் நாகையீச்சரவனாரே நரவமர் கடலர் போலும் நாகையீச்சரவனாரே நாகையீச்சரவனாரே நாகையீச்சரவன வஞ்சகர்க்கு அரியர் போலும் மறுவினோர்க்கு எளியர் போலும் குஞ்சரத்து உரியர் போலும் குத்தினை குமைப்பர் போலும் விஞ்சயர் இரிய அன்று வேலைமாய் பந்து எழுந்த நஞ்சனி மிடத்தர் போலும் நாகையீச்சரவனாரே நாகையீச்சரவனாரே வஞ்சகர்க்கு அரியர் போலும் மறைவினோர்க்கு எளியர் போரும் குஞ்சரத்து உரியர் போரும் கூற்றினை குமைப்பர் போரும் சரவனாரே போகமார் மோடி கொங்கை புணர்தரும் புனிதர் போலும் வேகமார் விடையர் போலும் ஆடும் மேனி ஆடும் மேனி பாகம் மால் உடையர் போலும் பருப்பத வில்லர் போலும் நாகம் நான் உடையர் போலும் நாகைச்சரவனாரே கொக்கரை தாளம் வீணை பாணிசை குழகர் போலும் அக்கரை அணிவர் போலும் ஐந்தலை அறவர் போலும் பக்கரை அமர்வர் போலும் மாதரை மையல் செய்யும் நக்கரை உருவர் போலும் நாகையை தரவனாரே நச்சுவார்க்கு இனியர் போலும் நாகையீச்சரவனாரே நாடறி புகழர் போலும் நாகையீச்சரவனாரே நல் துணையாவர் போலும் நாகையீச்சரவனாரே நம்புவார்க்கு அன்பர் போலும் நாகையீச்சரவனாரே நடம் நவில் அடிகள் போலும் நாகையீச்சரவனாரே நரவு அமர் கடலர் போலும் நாகையீச்சரவனாரே நரவு அமர் கடலர் போலும் நாகையீச்சரவனாரே நஞ்சனி மிடத்தர் போலும் நஞ்சனி மிடத்தினர் போலும் நாகையீச்சரவனாரே ததர நன நாகம் நான் உடையர் போலும் நாகையீச்சரவனாரே நாகையீச்சரவனாரே நக்கரை உருவர் போலும் நாகையீச்சரவனாரே விண்மையால் புறங்கள் மூன்றும் வெந்தழல் விரித்தார் போலும் தன்மையால் அமர தங்கள் தலைவர்க்கும் தலைவர் போலும் தலைவர்க்கும் தலைவர் போலும் வன்மையால் மலையெடுத்தான் வலியினை தொலைவித்து ஆங்கே நன்மையால் அழிப்பர் போலும் நாகைச்சரவனாரே நாகையீச்சரவனாரே நாகையீச்சரவனாரே நன்மையால் அழிப்பர் போரும் நாகையீச்சரவனாரே ஆரே விண்மையால் புறங்கள் மூன்றும் வெந்தழல் போலும் தன்மையால் அமர தங்கள் தலைவர்க்கும் தலைவர் போலும் விண்மையால் புறங்கள் மூன்றும் வெந்தழல் விரித்தார் போலும் தன்மையால் அமரர் தங்கள் தலைவர்க்கும் தலைவர் போலும் வன்மையால் மலையெடுத்தான் பலியினை தொலைவி தாங்கே வன்மையால் மலையெடுத்தான் பலியினை தொலைவி தாங்கே நன்மையால் அழிப்பர் போலும் நாகையை சரவனாரே நன்மையால் அழிப்பர் போலும் நாகையை சரவனாரே நாகையை சரவனாரே நாகையை சரவ